திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி கழுமலம் வந்த தால் வந்த பால் பயின்று நின்ற உம்பர பாலே சேர்வாய் ஏனோர்கான் பயில்கண முனிவர்களும் சிந்தித்தே வந்திப்ப சிலம்பின் மங்கை தன்னோடு சேர்வார் நாள் நாள் நீல் கையிலை திகழ் தரு பரிசதெல்லாம் சந்தித்தே இந்த பார் ஜனங்கள் நின்று தங்கணார் தாமே காணாம் வாழ்வா தகவு செய்தவனிடோ கந்தத்தால் எண்திக்கோ கமழ்த்திலங்கு சந்தன காடார்பூபார் சீர்மேபூ கழுமல வளநகரே பீச்சைக்கே இச்சித்து பிசைந்தணிந்த வெண்போட்டி பீடார் நீடார் மாடாரும் பிறை நுதல் அறிவையோடு உச்சத்தால் நச்ச பூச்சி போல் தொடர்ந்தடர்ந்த வெங்கடே நூறாவூரா நீழ்வீதியே பயில் ஓடு ஒலி இசை வச்சத்தான் நச்சு சேர் வடங்கொள் கொங்கை மங்கை மார் வாரானேரே மாலாகோ வசிவலவனதிடம் கச்சத்தான் மெச்சிப்பூ கலந்திலங்கு வண்டினோ காரார் காரார் சோலை கழுமல வளநகரே திங்கட்கே தும்பைக்கே திகழ் தீலங்க மத்தையின் சேரே சேரே நீராக செறிதரு சுரநதியோடு அங்கை சேர் வென்றிக்கே அடைந்தோடைந்த வெண்தலை பாலே பயலே மாலேய படர்புரு அவனிரகும் பொங்க பேர் நஞ்சை சேர் புயங்கமங்கள் கொன்றையின் போதார்த்தாரே தாமே வீரித்தரு சடையனிடம் கங்கை கேயும் பொற்பார் கலந்து வந்த பொன்னியின் காலை பாரா மேலே பாய் கழுமல வளநகரே அண்டத்தால் அமைந்தடங்கு மண்டல தாரே வேரே வாணாழ்வார் அவரவரிடமதெல்லாம் மண்டி போய் வென்றி போர் மலை தலைந்த உம்பரும் மாறேலாதார் தாமேவும் வலிமிகு புறமெறிய முண்டத்தே வெந்திட்டே முடி திடிந்த இஞ்சி சூழ் மூபா மூதூர் மூதூரா முனிவு செய்தவனதிடம் கண்டிட்டே செஞ்சோர்ச்சேர் கவின் சீரந்த மந்திர காலேயோபாதார்மேவோ கழுமல்த வளநகரே திக்கிற்றே வற்றே திகழ் தேலங்கு மண்டல சீரார் வீரார் போரார் தரகனுடலவனெதிரே புக்கிட்டே வெட்டிட்டே புகைந்தெழுந்த சண்டதி போலே பூநீர் தீக்கான்மீ புணர்தரு உயிர்கள் தீரோ சொக்கத்தே நிறுத்தத்தே தொடர்ந்த மங்கை செங்கத்த தோடேயாமே மாலோக துயர்களை பவனதிட்டோ கை கப்போயொக்கத்தே கனன்று மிண்டே தந்தலை காடேயோடா ஊரே சே கழுமல்த வளநகரே சேற்றிட்டே வேற்றி சேர் திகழ்ந்த தும்பி மொய் போரும் சேரே நீள் கோதை தெரியிழை பிடியதுபாய் ஓ மற்றை சேர் முற்றல் கும்புடை தடை கை முக்கண்மீக்க ஓவாதே போய் மாதான துரு புகர்முக இறையை பேற்றிட்டே மற்றிப்பார் பெருத்து மேக்க துக்கமும் பேரானோய்தான் மேயாமை பிரிவு செய்தவனிடம் கற்றிட்டே எட்டெட்டு கலைத்தோரை கரை செல்ல காணாதாரே சேராமை கழுமல வளநகர பத்தி பே வித்திட்டே பரந்த ஐ போலன்கள்வாய் பாலே போகாம் மேகாபா பகையரோ வகை நினையாம் மோக்திக்கே விக்கத்தே மொழிக்கமோ குணங்கள் வாய் மூடாவூடாம் நாலந்த கரணமோ ஒரு நெறியாய் சித்திக்கே உயித்திட்டு திகழ்ந்தமே பரம்பொருள் சேர்வார்த்தாமே தானாக செய்யும் அவன் உரையுமிடம் கத்திட்டோர் சட்டங்கள் கலத்திலங்கும் நற்பொருள் காலேயோவாதார்மேபும் கழுமல வளநகரே செம்பை சேர் இஞ்சி சூழ் செறிந்திலங்கு பைம்பொழேர் சேரே வாரம் வாரிச திரையெறி நகரிறைவன் இம்பர்கே தஞ்செய்தி திறந்தரன் பயின்றவேர் பேரார் பூனேரோர் தெழில் வீரல் அவன் நிறுவீட்டம்பற்போள் வென்றி தோள் அழிந்து வந்த நஞ்செய்தால் காரார் கூர்வாள் வாணாளன்றருள் பூரி பவனதிடம் கம்பத்த தும்பி தின் கவொற்றோரிந்த மும்மத காரார் சேரார் மாவீதி கழுமல வளநகரே பன்றி கோலம் கொண்டி படித்தடம் பயின்றிட்ட பானாமால் தானாமேய பறவையினூரு கோள்ள ஒன்றிட்டே அம்புச்சேர் உயர்ந்த பங்கையத்தவன் ஓதானோதான் அகுதுணர துருவின தடிமுடியும் சென்றிட்டே வந்திப்ப திருக்களங்கொள் பைங்கணின் தேசால் வேறாராகாரன் திரிபு கன்று கே முன்றிகே கலந்திலன் நிறைக்கவும் காலாவோரா மேலே பாய் கழுமல வளநகரே தட்டிட்டே மொட்ட முட்டிகை தடுக்கிடுக்கே நின்றுணா தாமே பேணா தேனாளும் சமணொடு முழல்பவரும் இட்டத்தால் அத்தந்தான் இதன்றதென்று நின்றவர் கேயாமேவா ஏது சொல்லில்லை மலிமருதம் பூம் போட்டத்தே அட்டிட்டு புதை மெய்கொள் புத்தரும் போல் பார்த்தாமோர் தாமே போயி புணர்வு செய்தவனதிடம் கட்டிக்கால் வெட்டி தீ கரும்பு தந்த பைம்பூனல் காலே வாராம் மேலே போய் கழுமல வளநகரே கஞ்சத்தேன் உண்டிட்டே கழித்து வண்டே ஷண்பக கானே தேனே போராறும் கழுமல்ல நகரிரையை தஞ்சை சண்பை கோன் சமைத்தனர்கலை துறை தாமே போல்வார் தேநேரார் தமிழ் விரகன மொழிகள் எஞ்சத்தே வின்றிக்கே இமை தீசை தமைத்த கொண் கொண்டேழே ஏழே நாலே மூன்றியல் இசை இசையில் இயல்பாம் வஞ்சத்தே வின்றிக்கே மணங்கொள்ள பயிற்றுவோர் மார்பே சேர்வாள் வானோர் சீர் மதிநுதல் மடவரலே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அண்டத்தாலெந்திக்கும் அமைதடங்கு மண்டல தாரே வாரே வானாழ்வார் அவரவரிடமதலாம் மண்டி போய் வென்று போர் மலைந்தலைந்த கும்பரும் மாறேலாதார் தாமேவும் வலிமுக புறமெறிய முண்டத்தே வெந்திட்டே முடிந்திடந்த சோழ் மூபா மூதூர் மூதூரா முனிபுசைதவனதிடம் கண்டிட்டே செஞ்சோர் சேர் கவின் சிறந்த மந்திர காலேயோ வாதார்மேவோ கழுமலவள நகரே திக்கிற்றே வற்றற்றே திகழ்ந்திலங்கு மண்டல சீரார் வீரார் போரார்த்தார் அகனுடலவனெதிரே புக் கேட்டே வெட்டிட்டே புகைந்தெழுந்த சண்ட தீ போலே பூநீர் தீ காண்மே முயிர்கள் தீரோ சொக்கத்தே நிர்த்தே தொடர்ந்த மங்கை செங்கத தோடேயாமே மாலோக துயர்களை பவனதிட்டோ வைக்க யோக்கத்தே கனன்று மிண்டு தண்டலை கடலை காடேயோடாவூரேசே கழுமலவள நகரே